بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من نتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுவை முதலில் புகழுகின்றேன் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா சலாமும் செலவாக்கும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முகமதே முஸ்தபா அஹமது முஜபா சையீது கவுனைன் காசமுல் நபியேன் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபாக்கள் சாபியோன்கள் சபோ சாபியங்கள் இமாம்கள் கயாமம் வரை வர இருக்கக்கூடிய முக்மினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்த செய்தவனாக இந்த உலகத்தில் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ எவ்வாறான ஒரு ஸ்ரீதேவியான வாழ்க்கையை கண்மணித்திரு தூதர் சொல்லல்லாஹு வலை நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியாப்பட்ட கண்ணியமான சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும் எவ்வாறான இழிவான பயங்கரமான மோசமான நரகத்துக்குரிய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹுக்கு ஆளா தவிர்ந்து வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான் அதே போல ஹதரத் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தவிர்ந்து விலகி வாழ்ந்தார்களோ அப்படியாப்பட்ட நரகத்துக்குரிய வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் சப்புவாவை கொண்டு ஒசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில நாம் நிரந்தரமாக வாழ வந்த ஒரு கூட்டம் அல்ல நிச்சயமாக நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும் සියලු ආත්මයක්ම මේ මරණය බුක්ති විඳිය යුතුයි කියා අල්ලා ඔහුගේ පරිසුද්ධ වූ කුර්ආනයේ පවසනවා. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல நிரந்தரமான சந்தோஷத்தை தேடுவதற்காக வேண்டி நானும் நீங்களும் நம்முடைய குழந்தைகளும் மனைவிமார்களும் பெற்றோர்களும் உலகத்தில் உள்ள அனைவரும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் நினைக்கின்றார்கள் உல நிம்மதி உலகத்தில சந்தோஷம் மன நிம்மதி அனைத்தையும் இந்த பணத்தில் தான் வைத்துள்ளான் இந்த பணத்தை தேடுவதற்காக வேண்டி இரவு பகல் பார்க்காமல் நாம் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுப்பது கூட எங்களுக்கு டைம் இல்லை நம்முடைய நண்பர்களோட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை அல்லாவே நிம்மதியா வணங்கத்துக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை ஏன் உலகத்துல மாற்றல் படுறோம் கஷ்டப்படுறோம் தள்ளி சம்பாதிக்கிறோமே நிம்மதியான வாழ்க்கை தேவை நிம்மதியா வாழணும் என்றா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணுமே நிம்மதியா வாழ வேண்டும் என்றா எனக்கு ஒரு சொந்த வாகனம் வேணுமே நிம்மதியா வாழ வேண்டும் என்றா எனக்கென்று ஒரு கடை இருக்கணுமே யாருக்கிட்டே கையேண்டாத வாழ்க்கை இருக்கணுமே என்று பணம் பணம் என்று பணத்திட பின்னால நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கின்றோம் கூலி வேலை செய்யக்கூடியவங்க கூட மாற்றல் பாக்குறாங்க இல்ல இழிவ பாக்குறாங்க இல்ல கஷ்டத்தை பாக்குறாங்க இல்ல கஷ்டப்பட்டு அவங்க மூட்டை தூக்கி கூட சம்பாதிக்கிறாங்க ஏ ஏந்த புள்ள குட்டிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏந்த மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சில நேரங்கள்ல குழந்தைகள் எழுப்ப முன்னாலே இவர் வேலைக்கு போறாரு குழந்தைகள் தூங்கி இருக்கிறாங்க இவர் வேலை விட்டு கலைப்புல வாராரு ஏன் இவ்வளவு தியாகங்கள் நிம்மதி தேவை இன்னும் சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிம்மதி என்றது அல்லா வெஞ்சிருக்கு அழகான பெண்களுக்கு பின்னால தான் அழகான பெண்களை தேடி அழைத்து கொண்டே இருக்கின்றோம் பெண்ணில் தான் அல்லா நிம்மதியை வைத்திருக்கிறான் என்றா அதுவும் மனிதனுக்கு சோதனையாக இருக்குது இன்னைக்கு சிலர் செல்லுறாங்க பணத்துல தான் நிம்மதி நினைச்சு பணத்துக்கு பின்னால போனா அதிலே மேல வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்குது பெண்ட பின்னால அலைஞ்சனேண்டா அதிலே நிம்மதி இல்லாம இருக்குது இன்னும் சிலர் அல்லா பாதுகாக்க வேண்டும் தினால தான் நிம்மதி இருக்கிறேன் ஜினாட பின்னால நைட் கிளப்புகளுக்கு பின்னால அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லா நம்மில் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் சிலர் கேவலமான பயங்கரமான மதுவாக்குரிய ஒரு தொழில் செய்யறாங்க நிம்மதி என்று நினைச்சு போதை வசுக்களுடைய ஒரு தொழில் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் நிம்மதியாக இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் பலர்ந்த பிள்ளைகளை இந்த போதைக்கு அடிமையாக்கி அந்த அனைவர்களுடைய பதுவாவை சுமந்து கொண்டிருக்கிறாங்க கேட்டாயிரு ஹாஜியா கேட்டாயிரு சமூகத்துக்கு தேவையாம் ஆனா யாவாரன் எத்தனையோ பேச பதுவாதே யாவாரன் இது லேசான வியாபாரம் என்று நினைக்கவானன் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க என்னுடைய இந்த குழந்தைய இந்த பயங்கரமான மோசமான செயலுக்கு யாரு பழக்கினான் எத்தனையோ மனைவிமார் கண்ணீர் வடிக்கிறாங்க என்னுடைய கணவனால நிம்மதி இல்லையே எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தந்தை இருந்தான் என்று செல்ல வெட்கப்படுறாங்க ஏன் யாவார் எங்கட ஆட்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மாநிலங்கள்ல நாட்டில முக்கியமா ஹைலைட் பண்ணி காட்டப்படக்கூடிய சமூகம் யாரு நாங்க இலங்கையில முஸ்லிம்களுடைய வீதாசாரம் நூற்றுக்கு ஒன்பது போதையுடைய வீதாசாரம் முஸ்லிம்கள் நூற்றுக்கு பதிமூணு ஜெயிலுடைய முஸ்லிம்கள் வீதாசாரம் நூற்றுக்கு இருபத்தி மூணு இவ்வளவு கேவலமாக இருக்கிறோம் எதிர்கால சமுதாயம் பயமாக இருக்குது போதைக்கு அடிமையான ஒரு சமுதாயம் ஆகிடுமோ என்று வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருந்தா சூரத்தை வச்சு கேவலப்படுத்தவான இன்றைக்கு மீடியால பாக்குறோம் தாடியை வச்சு கொண்டு ஜடையை வச்சு கொண்டு நவீன சுண்ணத்தை இழிவாக்கத்துக்கண்டே பிறந்த பதுவா பிடிச்ச கூட்டமா இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க நிம்மதியா வாழ்வீங்கன்னு நினைக்க எத்தனையோ பேச பசுவாவுடைய கண்ணீரோட புள்ள தின்னுற எத்தனையோ பேச பசுவாவுடைய கண்ணீரோட மனைவி வாழற உங்களோட மனைவி நான் நட்டு போடலாம் ஆனா பசுவாவுடைய தள்ளி இன்னும் சில வாலிபர்கள் போதை அடிச்சா தான் நிம்மதி இருக்குது என்று போதை அடிக்கிறதுக்கு பின்னால அலைகிறாங்க அல்லா பாதுகாக்கணும் எப்படி இந்த நிம்மதியை தேடி பல மக்கள் என்ன செஞ்சு கொண்டுட்டாங்க என்றா சில பாவங்களை கூட பாவமா கருதாம நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க நிம்மதியை தேடுறது தவறல்ல நிம்மதியா வாழணும் என்று ஆசைப்படுறது தவறல்ல நபி சொல்லல்லாஹு அவங்க துஆ கேட்பாங்க அல்லாஹும்ம இன்னி எங்களுக்கு தீய விடயங்களை நாடும் பொழுது அதுல வெற்றியை நசீவாக்கிடேன் அவங்க நாங்க சில பாவங்களை இன்றைக்கு கண்ணால பார்க்கக்கூடிய பாவங்கள் இன்றைய பாவமா விளங்குதில்லை இன்றைய காதால கேட்கக்கூடிய பாவங்களை நாங்க பாவங்களா நிரப்பியோமே இல்லை சின்ன பாவங்களை உருவோம் சில பெரிய பாவங்களை கூட இன்னைக்கு நாங்க பாவமா கருதாம இருக்கிறோம் அன்று சகாபாக்கள காலத்துல ஒரு நாள் சைபருடைய யுத்தம் முடிஞ்சு நபி அவங்களும் சகாபாக்களும் திரும்பி வாராங்க அந்த நேரத்துல நபி அவங்களுக்கு மிக நெருக்கமாக நின்ற ஒரு சகாபி நபி அவங்களோட ஒவ்வொரு கிருமத்தையும் செஞ்ச சகாபி நபி அவங்களுக்கு தண்ணீர் ஓடும் என்றா தண்ணீரை கொண்டு பேசி கொடுப்பாங்க சுபஹானல்லா குரான் இறங்கக்கூடிய காலத்துல வாழ்ந்த சகாபி நபி அவங்கள இந்த ரெண்டு முத்து கண்களாலே கண்ட சகாபி நபியவங்களோட ஒன்றுக்கு ஈந்த சஹாபி இவங்க சைபர் முடிஞ்சு வாராங்க ஒரு ஈட்டி வந்து குத்திப்பட்டு அந்த இடத்துல ஷஹீதாகிறாங்க சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் தனியந்தகுல் ஜன்னா இவர் சொர்க்கமாக்கி இவருக்கு சொர்க்கம் கிடைச்சாச்சு திரும்பவும் சொல்லுறாங்க அல்லாஹு அக்பர் தனியந்தகுல் ஜன்னா இவர் சொர்க்கவாசி என்பதாக நபி அவங்க சொன்னாங்க கல்லா இல்லை ஒரு சொர்க்கவாசி இல்ல والذي نفسي بيده إن إن شملة التي غلها يوم خيبر من المغانم لم تصبها المقاصد சொல்லுறாங்க நபி அவங்க ஹைபருடைய கனிமத்துடைய பொருட்கள் பிரிக்கப்பட முன்னால சின்னொரு பொதோ துண்டு இவர் எடுத்துட்டாரு சின்ன பொதோ துண்டு பெரிய பொருட்கள் இல்ல சின்ன புடவை எடுத்துட்டாரு அந்த புடவை இவரை நரகத்துக்கு தள்ளிட்டு இவர் ஒரு நரகவாசி சின்ன சேலையோட பார்வையில யுத்தத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வாராத பங்குகள் பிரிக்கப்பட முன்னால சின்ன துண்டு தனக்கு சொந்தமாக்குறாங்க நரகவாசி என்ற பட்டோலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் என்னென்ன செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எந்த வியாபாரம் ஹலாலா இன்றைக்கு வட்டி சங்க சாதாரணமா இருக்குது இன்னைக்கு எங்களை எத்தனையோ பேர் செல்லுறாங்க எங்களுக்கு யாரு தான் உதவி செய்வாங்க எங்களுக்கு வட்டி மட்டும்தான் உதவி செய்து வாழ்க்கை அல்லாத உதவி கேட்ட உடனே வராது ஹசரத் மூசா அலைசலாம் கடலுக்கு முன்னால மாற்றி படுறாங்க பெண்ணுக்கு பிறவனுடைய பட்டால அதுக்கு பின்னாலதான் அல்லாத உதவி வந்துச்சு அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் நெருப்புல போடப்பட்டாச்சு அதுக்கு பின்னாலதான் அல்லாட உதவி அதற்கு தூணு இஸ்லாம் மீன் விரும்பியாச்சு அதுக்கு பின்னாலதான் அல்லாட உதவி ஆனா இன்றைக்கு நாங்க பிரச்சனை வர முன்னாலே அல்லாட உதவி எங்களை வருவதில்லை அல்லா எங்களை பாக்குறான் இல்லை என்று பாவத்துல கை வைக்கிறோம் இது எங்களை எங்க தள்ளுமோ தெரியாது மேலான கண்ணியத்துக்குரியவர்களே எங்களை நப்ச பார்த்து நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வோம் இன்றைய நாள் என்னால என்ன ஹராம் நடந்துச்சு எங்க பிரிவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு பார்ப்போம் என்னால எவ்வளவு பாவங்கள் நடக்குது இந்த கண் எவ்வளவு பாவம் செய்து இந்த உள்ள எவ்வளவு பாவத்தை சிந்திக்குது இந்த காது எவ்வளவு பாவம் கேட்டு கேட்டிருக்குது நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டேனா எங்க வாழ்க்கையை திரும்பவும் நான் ஆசரிச்சிருக்கிறேனா என்று யோசிச்சு பார்க்கணும் அதுல கணக்கு எல்லாம் வருவாங்க செல்வாங்க إن إنكم لتعلمون أعمالا هي أدق في أعينكم من الشعر இந்த கண் இணை அளவு கண்ட ஒரு முடியுதே இந்த முடி அளவு சின்ன பாவத்தை கூட நாங்க நபியோட காலத்துல பெருசாக நினைச்சோம் ஆனா இன்றைக்கு உங்களோட காலத்துல நினைக்கிறீங்களே கணக்கு என்று இன்றைக்கு கண் நினைக்கிறீங்களே வாழறீங்களே என்று யாருட காலத்துல யாரு சொல்லுறாங்க சஹாபாக்கள காலத்துல ஊர்களை பார்த்து சொல்லுறாங்க அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய காலத்துல எத்தனை எல்லாம் நடக்குது சந்தோஷமா வாழ்றது தவறல்ல கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையை சின்னத்தை திரும்பி பார்ப்போம் நல்ல சின்னத்தை எடுத்து நடக்கிற அளவு எனக்கு ஒரு ஈமான் இருக்குதான் பாவம் ஒன்று செஞ்சோன்னு எங்க உள்ளம் வருந்துதான் பாவம் செய்றேன் எங்க உள்ளம் தடமாறுதா சுபகானல்லா நபியோட காலத்துல மாயிபிடு மாலிக் ரவியோவான் என்றக்கூடிய சஹாபி மாலிக் மாயிபிடு மாலிக் அல் அஸ்லமி ரவியோவான் இவங்க செய்யறாங்க இவங்க வினா செய்யப்படும் சும்மா உடுவது இல்லை இந்த பாவத்தை தியாகத்தினால நதியவங்க சொன்னாங்க நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல தினா செய்யக்கூடிய ஆண்களுக்கும் தினா செய்யக்கூடிய பெண்களுக்கும் உரிய தண்டனையும் கண்டேன் அந்த தண்டனை என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு கண்ணூறு போல ஒரு அடுக்கு அந்த அந்த அடுப்புக்கு கீழே அந்த ஒரு சக்தி மாதிரி அந்த சக்திக்கு கீழால நெருப்பு பத்தி கொண்டிருக்குது அந்த இதுல நிர்வாணத்தோட ஆண்களும் பெண்களும் தடமாடுறாங்க நெருப்புலேருந்து வெளியே வர ஆனா நெருப்புலேருந்து வெளியே வந்து கொள்ளையலாம் திரும்பவும் நெருப்புக்குள்ள முழுறாங்க உருகி போறாங்க இது யார் என்று கேட்டேன் முதல்வர் வினா செய்யக்கூடிய ஆண்களும் வினா செய்யக்கூடிய பெண்களும் என்று சொன்னாங்க இதுக்கு நான் தகுதியில்ல இந்த துணியாலே தண்டனை எடுப்போம் ஈமான்தாரிட உள்ளம் பாவம் செஞ்சா குடிக்கும் ஈமானுடைய உள்ளம் பாவம் செஞ்சா விட்டு வைக்காது அல்லாஹிட்ட அழுவோம் கதறுவோம் சௌபா செய்வோம் இந்த மாதிரி மாறி சொல்லலாம் நபி அவங்க கிட்ட வந்து சொல்லாங்க தஹிர்னி நபி அவங்க சொல்லுறாங்க இறுதி ஃபஸ்டப்பிரில்லாஹ வசுப் இலைஹி செய்த சௌபா செஞ்சு இஸ்திகபார் திரும்பவும் எங்களோட மன முடிவில் தஹிர்னியா சொல்லலாம் என்னை சுத்தம் செய்யறார சொல்லலாம் நபி அவங்க திரும்பவும் செல்லுறாங்க இருக்கு திருப்பி போங்க இஷ்டத்தை பார்த்தைங்க சௌபா செய்யுங்க நபி அவங்க இதுவரைக்கும் என்ன பாவம் என்று கேட்க இல்லை நபியவனுக்கு இந்த சஹாபி வந்து செல்லுறாரு சுத்தப்படுத்துங்க நபியவன் கிண்டி கிண்டி ஆய்வு செய்யவே இல்லை இன்றைக்கு நாங்க ஒரு மனிதன் பாவம் செய்யவே இல்லை கேள்விப்பட்டோம் இந்த பாவத்தை பகிரங்கப்படுத்திக் கொண்டு அவனை சீரழிக்கிறோம் அவனோட குடும்பத்தை சீரழிக்கிறோம் இதுவும் லேசான பாவம் அல்ல இது அல்லா மன்னிப்பும் தரமாட்டான் அந்த அடியான் நம்மை மன்னிக்கும் வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இதில் ஏற்றப்பட்ட பாவங்கள் இல்லை இன்றைக்கு ஹொக்குள்ளாலே மோசடி செய்வோம் ஹொக்குள்ளாலே மோசடி செய்வோம் இந்த சஹாபி திரும்பவும் நாலாம் தடவை கேட்கிறாங்க யார சொல்லலா தஹீர்னி என்ன சுத்தம் செய்யுங்க நபி அவங்க கேட்கிறாங்க இருக்க என்ன உங்களை சுத்தம் செய்ய மினஜினா யார சொல்லா ஜினா செஞ்சிட்ட யார சொல்லா அப்படின்னு சொல்லும் இவருக்கு பைத்தியமா சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க பின்னால அசர் அல்லது இவர் மதுபானம் குடிச்சிட்டாரா இன்னைக்கு நாங்க எங்க பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுக்கு சார்பா பேசிடுவாங்க இந்த குலமாக்கள் எங்களுக்கு சார்பா பேசிடுவாங்க காவி எங்களுக்கு சார்பா பேசிடுவாங்க சமூகம் எங்களுக்கு சார்பா பேசிடுவாங்க இதை பாவம் செஞ்சுட்டு நாங்க பேச ஆனா அவரை பக்கம் செல்ல கொண்டு சேர்க்கும் பின்னால அவங்க கல்லடிச்சு கொலை செய்யப்படுறாங்க நபி அவங்க சொன்னாங்க இந்த சஹாபியுடைய இந்த சௌபாவை இந்த ஊர் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தா அதே இந்த விசாலமானதுதான் இந்த அடியான் செய்த சௌபா அதுக்கு பின்னால இன்னொரு பெண்மணி வாரா நெரிசல்லாக வலைவ செல்லம் அவங்க கிட்ட ஹாமிதியா பெண்மணி ஹாமிதியாவை சேர்ந்த அந்த பெண் வந்து செல்லுறாங்க யார சொல்லுல்லா அவன் சொல்லிட்டு யார சொல்லலாம் தினா செய்ய செஞ்சார சொல்லலாம் நதி அவங்க முகத்தை அங்கே வலது பக்கமாக திருப்பிக் கொண்டிருக்கிறாங்க இந்த பெண்மணி ஈமான் இல்லை திரும்ப திரும்ப செல்லுறாங்க யார சொல்லலாம் தினா செஞ்சுட்டேன் யார சொல்லலாம் எப்படி நீங்க மாநில திருப்பி அனுப்ப ட்ரை பண்ணுவீங்களோ அதே போல என்னையும் திருப்பி அனுப்ப போறீங்களா நான் போக மாட்டேன் என்ன சுத்தம் செய்ய யார சொல்லலாம் நபியாம சொல்லுறாங்க கேட்கிறாங்களே இல்ல பின்னால சொல்லுறாங்க நான் கஷ்ட அடைப்பிக்கிறேன் ஜினாவினால அதுக்கு பின்னால நபியாம சொல்லுறாங்க குழந்தை கிடைச்ச உடனே வாங்க ஒன்பது மாசங்கள் குழந்தை கிடைக்கும் காலம் போகும் குழந்தை கிடைச்ச உடனே பெண்களுக்கு ஒரு ஒரு நிபாசண்ட கூடிய ஒன்று வெளியாகும் அந்த இது வெளியாகுது இவ கொடோ கொண்டு இருசு கெட்டி அடுத்த நாளே வந்து செல்லுறாங்க யார சூழல்லா தான் நீ என்ன சுத்தம் செய்ய யார சூழல்லா நான் செஞ்சிருக்கிறேன் மன முழுவதில் ஒன்பது மாசத்துக்கு பின்னாலே நபி அவங்க செல்லறாங்க குழந்தை பால் மறுக்கும் வரைக்கும் நீண்டுட்டு வாங்க இந்த புள்ளைக்கு யார் பால் கொடுப்பாங்க கேட்டு அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி பால் மறுக்கும் வரைக்கும் மீது ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுத்து கொண்டு கொண்டு வராங்க யார சொல்லலாம் இப்ப சரி அத்த நிறைவேற்றுங்களே சுபகானல்லா நபி அவங்க பாருங்க நபி அவங்க கேட்கிறாங்க இந்த புள்ளைய யாரும் பொறுப்படுத்தையா இந்த புள்ளை நானும் சொர்க்கத்துல ரபை சென்னா சொர்க்கத்துல இந்த நண்பன் என்னோட இப்படி இருப்பார் இந்த புள்ள இந்த புள்ளைய யாரு பொறுப்பெடுக்க ரெடி என்று சொல்லலாம் அவங்க கேட்கிறாங்க தினா காரிய குழந்தை என்று சமூகம் இன்று தள்ளுற போல நபியவங்க அந்த புள்ளைய தள்ளில்ல நபியவங்க அந்த தெளிவா பார்த்துல மாறாக சொன்னாங்க என்னோட சொல்றதுல எங்க நண்பனாக என்னுடைய பக்கத்துல இப்படி இருப்பாங்க என்று சொன்னாங்க மேலான கண்ணியத்துக்குரியவர்களே பின்னால் அந்த பெண்ணுக்கு அது நிறைவேற்றப்படுது அந்த பெண்ணுடைய இரத்தம் காலேஜோட வழிகிறதான குணத்துல தெரிஞ்சுது காலேஜோட வழிகிறதான சி இது என்ன நஜீத் என்று சொல்லுறாங்க நபி அவங்க செல்லுறாங்க காலிதே நீங்க அப்படி செல்லவான இந்த பெண்ணுடைய சௌபாவை மதீனா வாசியலுக்கு பிரிஞ்சு கொடுத்தா மதீனா வாசியலை விட விசாலமாக இந்த பெண்ணுடைய சௌபாக இருக்கும் பாவம் செஞ்சா உள்ளம் விடக்கூடாது அல்லாவின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை லேசானதல்ல நிரந்தரமா வாழ வந்த இடமும் அல்ல எனக்கும் உங்களுக்கும் ஒரு மவுசு இருக்குது இந்த உலகத்துல நல்லடியார்களாக வாழ்ந்துட்டோம் என்றா இந்த ரூம் பிரியப்படக்கூடிய நேரத்துல அல்லா வழக்கு மாறுகளை இறக்குவாங்க அந்த மலக்குமார் அல்லாஹ் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்க வாழ்க்கையில கஷ்டம் பொருளாதார வசதி இல்ல நினைச்ச வாழ்க்கைய வாழ கிடைக்கல சொந்த வீடு கிடைக்கல சொந்த வாகனம் கிடைக்கல கஷ்டம் இன்றைக்கு செஞ்சா நாளைக்கு நிறத்தை யோசிச்சு கொண்டுதான் வாழ்ந்தோம் ஆனா அல்லாஹாவுடைய பொறுமை செஞ்சு யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ சசனஸ்கலு அலைஹிமுல் மலக்குமார் மக்கள் இறங்குவாங்க அல்லாஹூ நீங்க பயப்படவான நீங்க கவலைப்படவான என்று சொல்லுவாங்க இந்த பாக்கியம் நம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை மேலான கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இலங்கை நாட்டில் கரண்ட் தொப்பிக்காக போதை வச்சு பேசிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அரசாங்கம் ஜனாதிபதி எல்லாம் போதை வசப்பட்டு பேசுங்க வாலிபர்களுக்கு என்ன செய்யணும் என்று பேசுங்க என்று எல்லாரும் செல்லலாம் இதை கணக்கில்லை அல்லாத பயம் உள்ளத்துக்கு வருவதில்லை பெற்றோர்களுக்கும் வருவதில்லை இந்த குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அல்லா அல்லா தான் மன்னிக்கணும் அது எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்று கூட விளங்குதில்லை லேட்டாக நினைக்கவாங்க நான் இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இது அல்லா மன்னிக்க மாட்டான் என்னால ஒருத்தர் போதை வச்சுக்கு பலர்களானா நான் வியாபாரம் செய்ய ஒரு நூறு பேர் போதை வச்சு பாதிக்கிறாங்களா இந்த நூறு பேரும் உங்களை மன்னிச்சு இந்த நூறு பேர்த்த பெற்றோர்கள் மனைவி உங்களை மன்னிச்சு இந்த நூறு பேர்த்த பிள்ளைகள் உங்களை மன்னிக்காத வரை அல்லா மன்னிக்க மாட்டான் இதுக்கு இருபத்தேழாம் ஆண்டு நெட்டி அடிக்கும் சரி வராது எவ்வளவு சௌபா கேட்டும் சரி வராது இது லேசாக பாவ வேண்டும் நினைக்க வேண்டும் வாலிபர்கள் சரியான வழிகாட்டல் வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பள்ளியும் இதுக்கு பொறுப்பு பள்ளி நிர்வாகிகள் கட்டாயமா வாலிபர்கள விஷயத்தை யோசிக்க வேண்டும் பள்ளியில உள்ள உலமாக்கள் மகளாவை சேர்ந்த உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் இதை யோசிக்க வேண்டும் ஊரில் உள்ள முக்கியமானவங்க இதை பற்றி கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் இதுக்கு நாங்க என்ன செய்யறங்கட வாலிபர்களோட விஷயத்துல என்ன செய்யறது மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா ரொம்ப இறக்கம் உள்ளவர் இவளோ இல்லம் சென்ன ரப்பு நாம் செஞ்ச பாவங்களுக்கு சௌபாவை நிச்சயிக்கிறார் ஒருத்தர் விரும்புகிறாரு நான் இவ்வளோ எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்னால நிறைய பாவங்கள் நடந்திருக்குது நானும் மனுஷன் ஆகணுமே நானும் சௌபா செய்யணுமே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க செஞ்ச பாவங்கள் நான் செஞ்ச பாவம் எங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் நான் செஞ்ச பாவங்கள் இந்த பாவத்துக்கு நான் சௌபா செஞ்சிருக்கிறேனா என் வாழ்க்கையில எங்க சரி போதனை பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறா இதுக்கு ஏன் காரணம் என்னால வேற யாராவது ஏதாவது தவறு நடந்திருக்கிறா இதை கொஞ்சம் யோசிச்சு இந்த மஜ்மாலே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே மனக்கால கொஞ்சம் வருந்துவோம் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடையாது செஞ்ச பாவத்தில் எனக்கு கண்ணீர் வருது இல்லையா உள்ளம் கல்நெஞ்சமாகுது அல்லாஹ் ஆன்ல உங்களை அழைக்கிறான் உங்களை பேசுறான் மதியம் அல்லாஹ் ஹபீசு குடிசில சொல்லுறான் எவ்வளவு ஆதம் ஏ ஆதமுடைய மகனே லவ் வளவல் துனூபுக அனான சமாதி வானத்துல மேகங்கள் முட்டும் அளவுக்கு நீ பாவம் செஞ்சிட்டு என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாய் நான் உன்னை மன்னிப்பேன் வானத்துல மே வானத்தை உலகம் கண்டுபிடிச்சே இல்லை வானத்தைய மேகமளவுக்கு பாவம் செஞ்சிட்டு அடியான் அல்லாவின் பக்கம் போறான் அடியான் அல்லாவின் பக்கம் செய்கிறான் அல்லா எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார் அல்லா இறக்கம் உள்ளவன் ஏ என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களுக்கு செல்லுங்க நபியே அல்லதீன தன் தான் பாவம் செஞ்சு தன்னை தானே இழிவாக கருதி கொண்டிருக்க கூடியவங்க நான் பாவம் செஞ்சுட்டனே அல்லா என்ன மன்னிப்பானா என்று துடிச்சு கொண்டிருக்க கூடியவங்க அல்லா நான் இங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பானா கொண்டு வருந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நபியை நீங்க செல்லுங்கள் பாவம் செஞ்சவனே நஷ்டவாதியலே என்று சொல்லுதான் இல்ல அல்ல மாறாயா யா இவாதி என்னுடைய அடியார்களே அல்ல அல நீங்க உங்களுக்கே நியாயம் செஞ்சு கொண்டு நீங்க வருந்துறீங்களா எனக்கு இந்த வாங்க என்று தான் அல்லா சொல்லுறான் இந்த ஆய மூணாவதா பட்டமாக இறங்கின ஆய வஹ்ஷிக்கு வஹ்ஷி ரொம்ப சஹாபியா மாறுறாங்க பல தினாக்களை செஞ்சவர் பல பாவங்களை செஞ்சவர் எத்தனையோ சாபாக்களை கொண்டவர் ஹம்சா ரவி அல்லாதவங்களை திருச்சி கொண்டவர் நெஞ்ச குழந்தவர் நிறைய மன்னிப்பான நான் செஞ்சுக்கிறேன் நான் பாவம் திரும்ப செல்றாங்க யாருமே செய்யாத பாவத்தை அல்லாக்கு மிகவும் வெறுக்கக்கூடிய பாவத்தை நான் செஞ்சுக்கிறேன் அல்லாக்கு இன அதுக்கு பின்னால தான் கொல்லா இவாதி ஏ என்னுடைய அடியார்களே என்று அல்லா திறக்கிறான் வாசி தங்களை நாங்க என்ன பாவம் செஞ்சிருக்கிறோம் வாசிமாய் சகாபாக்களை கொண்டிருக்கிறோமா எத்தனையோ பெண்களை கற்பழிச்சிருக்கிறோமா அல்லாக்கு இன என்ன தவறு நடந்தாலும் பாவம் செஞ்சிட்டும் நோம்பு வந்து வரப்போல் அல்லாவின் பக்கத்தானே நாங்க ஓடுறோம் யாருலா என்ன மன்னிச்சிடுங்கிற வார்த்தை வருவதுதானே அல்லா ரொம்ப இறக்கம் உள்ளவர் ஏதோ மனுஷன் என்ற ரீதியில பாவம் நடக்குது பாவத்தை ஒப்பிடுவோம் சௌபா செய்வோம் உடனே அழுந்துவோம் அல்லா கிட்ட ரொம்ப இறக்கம் உள்ளவன் இந்த குத்துபாலை நீ சிரிச்சுக்கோங்க மனசால அடி மனசால சௌபா செய்யுங்க ஏனென்று அல்லாஹ் மரான்ல சொல்லுறான் இல்லாமன் சாப وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما யாரு செஞ்ச பாவங்களுக்கு சௌபா செஞ்சிட்டு அல்லாவ ஈமான் கொண்டு நல்லவர்கள்ல ஈடுபடுறாங்களோ அவங்க செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக நாங்க மாத்திடுவோம் அது ரொம்ப நல்லது நாங்க தான் நல்லாவ விளங்காம இருக்கிறோம் நாங்க நல்லாவை புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறோம் அல்லா எனக்கு ரொம்ப விசாலமானது ஆனா அல்லா இறக்கம் இறக்கம் இந்த பாவம் செய்யறவனை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க அது கையேற்று வந்தான புத்திசாலி யாரண்டா மௌத்துக்கு பின்னால இந்த வாழ்க்கைக்கு இப்பே தயார் செய்யக்கூடியவர் மடையன் யாரண்டா பாவம் செஞ்சுட்டு அல்லா என்ன மன்னிப்பான் அல்லா என்ன மன்னிப்பான் என்று நாங்கள் ஒரு கூட்டம் நினைச்சு கொண்டே இருக்கிறோமே அநியாயம் செஞ்சுட்டு அல்லா மன்னிப்பான் ஜினா செஞ்சுட்டு அல்லா மன்னிப்பான் திரும்பவும் பாவம் அல்லா மன்னிப்பான் என்று பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோமே இவங்க தான் மனிதர்கள் என்று அல்லா செல்ல நபியவங்க சொன்னாங்க இதனால மனிதன் என்ற ரீதியில நாங்கள் அல்லாவை மறக்குவோம் பாவம் செய்வோம் தான் ஆனா உடனே வருந்துடுவோம் அல்லா கிட்ட சௌபா செய்வோம் ஆனா மிக பேணுதலா இருக்க வேண்டிய ஒரு பாவம் தான் அடியார்களுடைய அக்கு அது யாருடைய ஹக்குல மிகப்பெரியதாகி போகும் அல்லாவோட தொடர்பான பாவங்கள் அல்லா இதே நிச்சயமாக மன்னிப்பாங்க நான் ஒரு பலவந்தமாக தினாசேரே ஒரு பெண்ணுக்கு அநியாயம் செய்கிறேன் இதெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க நான் போதையிடத்தில் இருக்கிறேன் அதால் பல பேர் அவனோட வாழ்க்கையை சீரழித்துக் கொள்றாங்க இதை மன்னிக்க மாட்டாங்க அடுத்தவனை விரிவாக பேசுறேன் அல்ல இதை மன்னிக்க மாட்டான் அடுத்தவன் மானத்தை பகிரங்கப்படுத்துறேன் அல்லா இதை மன்னிக்க மாட்டார் இதுல மன்னிப்பு ஒவ்வொருத்தர காலடியிலிருந்து நாங்க கேட்கிறேன் தான் மன்னியும் அவர் மன்னிச்சாதான் அல்லாவும் மன்னிப்பார் இதனால வாழ்க்கையை நாங்க விளங்கி வாழணும் இப்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ இவங்க தான் சீதேவியான வாழ்க்கை அடையக்கூடியவங்க நிம்மதியான வாழ்க்கை இதைத்தான் நதியவங்க வாக்கியத்தாங்க அழிச்சு அதா தேவியருடைய வாழ்க்கையை கண்டது பாவங்கள் நடக்கும் அதுக்கு சௌபா செய்வாங்க வருந்திடுவாங்க அல்லாவின் பக்கம் நீடுவாங்க இந்த வாழ்க்கையை தான் நாங்க அல்லா இடத்துல கேட்கக்கூடியவங்களா மாற வேண்டும் நிலான கண்ணியத்துக்குரியவர்களே அதே மனசால இந்த ஜும்மால இருந்து போகும் பொழுது இந்திய சுற்றுப்பால நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய உண்டு அல்ல ரொம்ப இறக்கம் உள்ளவன் அல்ல ரொம்ப ரொம்ப இறக்கம் உள்ளவன் நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் மனசாலத்துடைய கவலைப்பட்டு சௌபா செய்வோம் அல்ல இறக்கம் உள்ளவன் என பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதே இந்த குத்துபாலன் இரண்டாவதாக கேட்கக்கூடிய கடையத்தாக கேட்கக்கூடிய ஒரு ஒப்புக்கள் ஏதாவுடைய விஷயத்துல ஏங்களும் பேணுதலாக இருப்போம் மற்றது சூரத்தை வெற்றி கொண்டு இலாக்க கேரளம் கழிச்சிடவாங்க சூரத்தை வெற்றி கொண்டு இலாக்க கேரளம் கழிச்சவாங்க அல்ல நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடையா அல்லா ஜாலகர் குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லா அல்ல வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செஞ்சிக்கிறோம் யா அல்லா யால நீ இறக்கமுள்ளவன் யா அல்லா யால நீ கண்ணியமானவன் யா அல்லா திருந்தோடும் என்று ஆசையா அல்லா ஆனா பாவத்தை கண்டவுடனே பாவத்துக்கு அடிமையாகிறோம் யா அல்லா பாவத்திலிருந்து பாதுகாத்துடியா அல்லா இந்த மாலை இருந்து எழும்பும் பொழுது இந்த மாலை இருந்து போகும் பொழுது எங்களை பாவங்களை மன்னிக்கிறியா அல்லா பாவங்களை மன்னிக்கிறியா அல்லா கண்ணலா கண்களால கண்ணீர் வருது இல்லையா அந்த அளவு பாவம் செய்கிறோம் யாழ்லா இறக்கம் உள்ளவர் யாழ்லா இதே நிலைமையில ஒண்ண சந்திக்க இல்லையா இதே நிலைமையில ஒண்ண சந்திக்க இல்லையா இதேவியான வாழ்க்கையை தந்துடையா அல்ல இதேவியான மௌத்த தந்துடையா அல்ல உங்க பொருத்தத்தை நசீவாக்கிறியா அல்ல உயர்தரமான பொருத்தத்தை தந்துடையா அல்ல கயாமத்துடைய நாள்ல ஒன்ன சந்திக்கணும் யாழ்ல அந்த சொர்க்கத்துல இந்த ரெண்டு கஞ்சலாக பார்க்கணும் யாழ்ல நரிசல்லா ஒலை உந்தலமோட பிரம்மத்தை தந்துடையா அல்ல இந்த ஊர்ல ஒத்துமே நசீவாக்கிறியா அல்ல இந்த ஊர் ஊர்ல பாவங்களை அல்ல இந்த ஊர்ல சாலை ஆனவங்கள ஆமாதலை கொண்டு வாழ்க்கைய அனைவருடையும் பறக்க அல்ல என்னென்ன சில மாற்றுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அதுக்கு ஓட்ட ஓட்ட உதவியை அல்ல இந்த ஊர்ல ஒரு யாழ்லா வறுமையான வாலிபர்களுக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு பாடசாலை கெட்ட வைக்கிறாங்க யாழ்லா யாழ்லா ஒரு சொந்த காரியங்களை கொடுத்துடு யாழ்லா அழகான முறையில கெட்டி முடிக்க செஞ்சுடு முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு மத்தியாக மாத்திரியாள்லா உதவியை செஞ்சிடியா இந்த மஜுமானிக்க கூடிய அடைவர்கள் பாவங்களை மன்னிச்சிடியா குடும்பத்தார்ந்த பாவங்களை மன்னிச்சிடியா உற்றார் உறவினர்கள பாவங்களை மன்னிக்கிறியாளா யாரெல்லாம் மோசமான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ இந்த இந்த நிமிடத்திலிருந்து அதிலிருந்து தூரமாக்கிறியாளா அதுல வெறுப்பன தீவாக்கிறியாளா அதுல வெறுப்பன தீவாக்கிறியாளா அதுல உயர்தரமான சொர்க்கத்தை நசீபாக்கிறியாளா உயர்தரமான சொர்க்கத்தை நசீபாக்கிறியாளா வாசல் தாவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமே